சருகன் மலரி புல்லு கயிறு தலையை தலையை எரியாடி கமலரை மல மரகதமணி கலந்த மருந்திரு பாதம் கருத அருளியது தனிமை கழிய அறிவு தகவேனும் குமர சமர முருக பரம குலவு பழனி மறையோடி கொடிய பகடு முடிய முடுகு குரவர் சிறுமி மணவாட சமரனிடரும் மௌனருடலும் கால மரகத மணி கனக மருவீர பாதம் சருக அருளி எனது தனிமை தழியாரி சரவேரும் அறமும் நீரமும் மயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாறி கருத அருளி எனது தனிமை